எமது நாட்டில் காலத்துக்கு காலம் சமூகத்துக்கிடையே பல்வேறு நோய்கள் தலையெடுக்கின்றன இதேபோன்றே டெங்கு நோயும் காலத்துக்கு காலம் தலையெடுத்து வருகின்றது இந்த நோய் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆட்கொல்லி நோயாக பரவலாக காணப்பட்டது இருந்தபோதிலும் இந்த ஆண்டில் ஆரம்பத்திலேயே டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்ததாக வைத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன எனவே நாம் இரண்டாயிரத்தி நான்காம் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இந்நோயின் பரவல் அதிகரித்தது ஏன் என்பதனை ஆராய முற்பட்டோம் இது தொடர்பாக சகோதர மொழியில் தயாரிக்கப்பட்ட பெட்டகத்தினை தமிழில் தொகுத்து தருகிறார் எமது கிழக்கு ஊடக இல்ல செய்தியாளர் நௌஸ்னா அம்பாறை பிராந்திய நோய் தடுப்பு பிரிவின் அதிகாரி திலக் ராஜபக்ஷ அவர்களை சந்தித்து கேட்டபோது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எவ்விதமாக இந்த டெங்கு நோய் காய்ச்சல் பரவியது என்பதை விளக்கினார் டெங்கு நோயின் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் இது ஐம்பது ஆண்டுகளாக இருக்கின்றன ஆங்காங்கே டெங்கு நோயாளர்கள் காணப்பட்டாலும் இவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதபடியால் இந்த நோய் திடீரென்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதிகரித்து காணப்பட்டது இவ்வாறு கருத்தை கூறிய அவர் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டெங்கு நோயின் பரவலாக்கம் சற்று வேறுபட்டதாகவே காணப்பட்டது என்று குறிப்பிட்டார் சாமானியன் டெங்கு வார்த்தாவையும் வடிவெண்ண சாதாரணமாக இலங்கையை பொறுத்தவரை டெங்கு நோயின் அதிகரிப்பு வருடத்தின் அரைப்பகுதியிலேயே ஆகும் உதாரணமாக மே ஜூன் ஜூலை போன்ற மழைக்காலங்களில் ஆனாலும் கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது மழை வீழ்ச்சி இல்லாத ஒரே கோடை காலமாக இருந்தது இக்காலநிலை மாற்றத்தினால் டெங்கு நோயின் அதிகரிப்பு மற்றும் இந்நுழம்புகளின் வாழ்க்கை சுழற்சியில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருப்பது தெரிய வந்தது கூடிய வெயில் காலத்தில் கூட இந்நுழம்புகளின் முட்டைகள் தாங்கு பிடிக்கும் சக்தி உடையதாக காணப்படுகின்றன இதனால் ஒரு நுழம்பு நூறு அல்லது இருநூறு முட்டைகளை இட்டாலும் இது ஆறு ஏழு மாத காலங்களாக இம்முட்டைகள் தமது உரிய காலநிலை வரும் வரை இவை குஞ்சு பொறிக்காமலே இருக்கின்றன மேலும் கருத்துக்களை பரிமாறிய அம்பாறை தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் வைத்திய அதிகாரி டெங்கு ஒழிப்பு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டும் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் எடுத்த நடவடிக்கை சம்பந்தமாக தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டு காலமும் இந்த நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படுவதில்லை நடவடிக்கையின் முதற்கட்டமாக நுழம்புகளில் பரவும் இடங்களை கண்டறிந்து அவைகளை சுத்திகரிப்பதே ஆகும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நாம் ஒரு முடிவுக்கு வந்தோம் இளநீர் கோம்பைகள் பால் சட்டிகள் யோகட் கோப்பைகள் போன்ற கழிவுப் பொருட்களிலிருந்து இந்த டெங்கு நுழம்புகள் பரவுகின்றன என்று நினைத்தோம் மோட்டார் வாகனங்களில் உதிரி பாகங்களிலும் வீடுகளில் நீர்த்தாங்கிகளிலும் இப்படியான புதிய இடங்களில் நுழம்பு பரவும் என்பதை கண்டுபிடித்திருக்கின்றோம் இதனால் எமக்கு தெரிகின்றது இந்த டெங்கு நுழம்புகள் பரவும் இடங்கள் மாறுபட்டுள்ளன எனவே இவைகளை கண்டறிந்து சுத்திகரிப்பதே எமது கடமையாகும் Yeah.